எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன் வசையத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நண்பர்களே பெரியவர்களே அல்லாஹாக்கு சுஹானு தாலா இந்த உலகத்தில் எங்களை படைத்து எங்களை வழிநடாத்துவதற்காக வேண்டி வேத நூட்களையும் வேதங்களையும் நபிமார்களையும் அல்லா சுஹானு தாலா காலத்துக்கு காலம் தேவைப்படும் பொழுதெல்லாம் அனுப்பிக் கொண்டே இருந்தான் அந்த அடிப்படையில் பல நூறு நபிமார்கள் வந்தார்கள் பல வேதங்கள் இறக்கி வைக்கப்பட்டது இவைகளின் ஊடாக அல்லா மனித சமூகத்துக்கு தேவையான அனைத்தையும் எதுவுமே விட்டு வைக்கப்படவில்லை அனைத்தையும் தெட்ட தெளிவாக எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒரு பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் மனிதனுடைய அடிப்படை தேவைகளாக இருக்கலாம் இப்படி இப்படியாக மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய அத்துணை தேவைகளுக்குமான ஒரு வழிகாட்டலை அல்லா சுபானு தாலா எங்களுக்கு நபிமார்களின் ஊடாக வேதங்களின் ஊடாக தந்திருக்கிறார் அதிலும் கடைசியாக வந்த ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மனிதன் எந்தெந்த வகிபாகங்கள் எந்தெந்த ரோல் அவர் உலகத்தில் பிளே பண்ணுவாரோ அத்துணை ரோலுக்கும் அத்துணை வகையான ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் அதற்கு ரசூலுல்லாஹி சல்லாஹு செல்லம் ஒரு முன்னுதாரணமாக வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள் ஒரு ஆசானாக இருக்க வேண்டுமா ஒரு பள்ளி நிர்வாகியாக இருக்க வேண்டுமா ஒரு நாட்டு தலைவராக இருக்க வேண்டுமா ஒரு யுத்தகலத்தில் ஒரு கமாண்டராக இருக்க வேண்டுமா குடும்பத்தில் கணவனாக தகப்பனாக ஒரு அப்பா ஒரு இருக்க வேண்டுமா இப்படியாக சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஒரு மனிதன் உலகத்தில் என்னென்ன ரோல் பிளே பண்றாரோ எல்லா வகையான கட்டங்களுக்கும் ஹதரத் சொல்லமுடைய வாழ்க்கையில் உபமானங்களை உதாரணங்களை அல்லா வைத்திருக்கிறான் என்னுடைய வாழ்க்கைக்கு பிறகு ஒருவர் இந்த உலகத்துக்கு பொறுப்பாக வர வேண்டும் ஒரு ஹலீபாவாக வர வேண்டும் அவர் எப்படி வர வேண்டும் அவர் எப்படி சூஸ் பண்ணப்பட வேண்டும் அவர் எப்படி தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்கான வழிகாட்டலையும் சல்லம்பாஹு அலிவசல்லம் அவர்கள் மிக அழகாக செய்துவிட்டு போனார்கள் எந்த ஒரு வாழ்க்கையினுடைய எந்த ஒரு கோணத்திலிருந்து பார்த்தாலும் அத்துணை கோணங்களிலும் ஹதரத் சூருல்லாஹி சல்லல்லாஹுடைய வாழ்க்கை எங்களுக்கு உதாரணமாக உபமானமாக இருக்கிறது அதே போலத்தான் உலகத்தில் வந்த நபிமார்கள் அநேகமானவர்கள் ஏகத்துவத்தின் பக்கமாக அனைத்து நபிமார்களும் தாவா செய்தார்கள் வணங்கி வழிபடுவதற்கு அவனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாங்கள் சொல்லுவது போன்று எல்லா நபிமார்களும் வந்து சொன்ன ஒரு தாவா என்னவென்று சொன்னால் மேலக்கும் இல்லாகின்ற வணங்கி வழிபடுவதற்கு அவனை தவிர வேறு யாரும் இல்லை எனவே அவனைத்தான் நாங்கள் வணங்கி வழிபட வேண்டும் என்று சொல்லி எல்லா நபிமார்களும் ஒற்றுமொத்தமாக தாவா செய்தார்கள் ஆனாலும் எல்லா நபிமார்களும் அந்தந்த காலத்தில் எந்த காலத்தில் வந்தார்களோ அந்த காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் சமூகத்தில் இருந்ததோ அந்த பிரச்சனைகளையும் அட்ரஸ் பண்ணினார்கள் வெறுமனே தௌஹீதுடன் மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை தீனுடன் மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை அந்தந்த காலத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுத்தார்கள் செய்தினா யூசுப் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் அந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம் என்று சொன்னால் ஒரு பொருளாதார நெருக்கடி ஒரு பைனான்சியல் கிரைசஸ் மக்களுக்கு மத்தியில் பொருளாதார நெருக்கடி சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாத ஒரு காலத்தை நோக்கி உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது குளோபல் வெதர் சேஞ்ச் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு பேசுகின்றோம் யூசுப் அலை காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தது ஏழு வருடம் தொடர்ச்சியாக மழை பெய்யவில்லை ஏழு வருட காலம் தொடர்ச்சியாக மழை பெய்யவில்லை ஆனால் அந்த நாட்டு மக்கள் விவசாயத்தை நம்பி வாழக்கூடியவர்கள் யூசுப் அலஹி சலாத்து அவர்கள் தீர்வு கொடுத்தார்கள் தீர்வு கொடுத்தார்கள் இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் எப்படி ஓவக்கம் எப்படி வெளியே வரலாம் அதற்கு நாட்டு மக்கள் என்ன செய்ய வேண்டும் அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு பொருளாதார திட்டத்தை யூசுப் அலஹி சலாத்து அவர்கள் வகுத்து கொடுத்தார்கள் என்று சொன்னால் இன்று வரைக்கும் எக்கானமி படிக்கக்கூடிய அனைவரும் அதை படித்துத்தான் ஆக வேண்டும் அது மதரசாக்கள்ல படித்தாலும் சரி பல்கலைக்கழகங்கள்ல படித்தாலும் சரி யூசுப் அலஹி சலாத்துடைய ப்ளூ பிரிண்ட் உலகத்துடைய எக்கானமி எப்படி கண்ட்ரோல் பண்ணப்பட வேண்டும் யாருக்குமே இலவசமாக ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்க கூடாது இலவசமாக சாப்பாடு யாருக்கும் கொடுக்க கூடாது இலவசமாக சாப்பாடு கொடுத்தால் மனிதனுடைய கிரியேட்டிவ்னஸ் மனிதனுடைய மனிதனில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் இல்லாமல் போய்விடும் சோம்பேறியாக மாறிவிடுவார்கள் இவைகளை எல்லாம் குரான் பேசி இருக்கிறது குழந்தைகளுக்கு கூட பெற்றோர்கள் சொல்ல வேண்டிய விடயம் இதுதான் வீட்டில சும்மா சாப்பாடு கிடைக்க மாட்டாது உங்களுக்கு வயது வந்து விட்டால் தொழுகை எப்ப வாஜிவாகி விடுகிறதோ அன்றைக்கு நீங்க உழைக்கவும் வேண்டும் சம்பாதிக்கவும் வேண்டும் சுபானம்மா எப்ப ஒன்று இலவசமாக கிடைக்குமோ அன்றைக்கு மக்கள் சோம்பேறிகளாக மாறி விடுவார்கள் யூசுப் அலஹி சலாத்து வஸ்லாம் அவர்கள் இந்த எக்கானமிக்கல் இந்த இந்த கைடன்ஸை எங்களுக்கு குரானின் ஊடாக சொல்லி தந்திருக்கிறார்கள் இதே போல உலகத்துக்கு நபியாக வந்தார்கள் அவர்களும் பக்கமாக தீரின் பக்கமாக தாவா செய்தார்கள் ஆனால் அதனுடன் மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை அவருடைய காலத்தில் இருந்த ஒரு பெரிய பிரச்சனை தான் இன்றைக்கு இருக்கிற எல்ஜிபிடி இன்றைக்கு இருக்கிற தன்னின சேர்க்கை இன்றைக்கு இருக்கிற சுகானம் இந்த நாட்டினுடைய பேசு பொருளாக மாறியிருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய வேல்யூஸ் இந்த நாட்டினுடைய விழுமியங்களை எல்லாம் இல்லாமலாக்கக்கூடிய அளவுக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த பிரச்சனை பாராளுமன்றத்திலும் பேசப்படுகிறது பத்திரிகைகளையும் காண காண முடியும் அது சினிமா வரைக்கும் வந்துவிட்டது கார்ட்டூன் வரைக்கும் வந்துவிட்டது ஒரு திட்டம் திட்டப்பட்டு மக்களுடைய வீடுகளுக்குள்ள அந்த செய்தி பேசப்படக்கூடிய அளவுக்கு அந்த செய்தி வந்து விட்டது முஸ்லீம் சமூகம் யோசிக்க வேண்டும் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் எப்படி முகம் கொடுப்பது இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுவது குரான் எப்படி அட்ரஸ் பண்ணி இருக்கிறது இது என்னோட வேலை அல்ல இது வீட்டுக்குள்ள வரமாட்டாது என்று யாரும் நினைக்க வேண்டாம் அப்படி நினைத்த காலம் முடிந்து விட்டது அப்படி நினைத்த காலம் முடிந்து விட்டது என்னோட வீட்டுக்குள்ள இந்த இப்படிப்பட்ட ஒன்று வரமாட்டாது என்று யாருக்கும் சொல்ல முடியாது வந்து விட்டது முன்னே ஒரு காலம் நாங்கள் பத்திரிகை பேப்பர் வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு போனால்தான் செய்திகள் எங்கட கையில கிடைக்கும் ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல நீங்க தூங்கினாலும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது உங்களுடைய வீடுகளுக்கு சோசியல் மீடியாவின் ஊடாக நாங்க தூங்கிக் கொண்டிருப்போம் என்கிற குழந்தைகள் சோசியல் மீடியாவில் இருப்பார்கள் எனவே அன்புக்குரியவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் யோசிக்க வேண்டும் இந்த பிரச்சனையை குரான் எப்படி பார்க்கிறது லூத் வசலாம் அவர்கள் எப்படி அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்தார்கள் அந்த பிரச்சனையை எப்படி அட்ரஸ் பண்ணினார்கள் சுகானந்தா ஒவ்வொரு நபியும் வந்து அந்தந்த காலத்தில் இருந்த சோசியல் பிரச்சனை சமூக பிரச்சனையை அவர்கள் வெறுமனை கண்டுகொண்டு போக கண்டுகொண்டு அப்படியே போகவில்லை அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லிவிட்டு போகவில்லை அதற்கு அவர்கள் முகம் கொடுத்தார்கள் அந்த பிரச்சனைக்கு எதிராக குரல் எழுப்பினார்கள் அந்த பிரச்சனைக்கு எதிராக புரட்சி செய்தார்கள் இது தான் குரான் சொல்லித் தரக்கூடிய உண்மையாக இருந்தும் இருக்கிறது இதே போலத்தான் செய்தினா அவர்கள் உலகத்துக்கு நபியாக வந்தார்கள் எப்படிப்பட்ட ஒரு காலம் என்றால் ஒரு நல்லாட்சி இல்லை ஒரு குட் கவர்னன்ஸ் இல்லாத ஒரு காலம் மக்கள் அனைவரும் அடிமைகள் மக்களுக்கு ரைட்ஸ் இல்லை மக்கள் எல்லாம் அடக்கி ஒரு ஒரு வகையான ஆட்சியின் கீழ் நிர்வாகத்தின் கீழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு எதையும் பேச முடியாது குழந்தைகள் பிறந்தால் கொலை செய்யலாம் அங்க ரைஸ் கிடையாது யாருக்கும் ஏன் இப்படி செய்வீங்க என்று யாருக்குமே கேட்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு காலத்துலதான் மூசா அலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் நபியாக வந்தார்கள் இதுல அரசியலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது நான் வந்திருக்கிறது தௌஹீதின் பக்கமாக மக்களை அழைக்கிறதுக்கு என்ன விட்டு விடுங்கள் என்று சொல்லி முசாலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் அந்த இடத்தில் நழுகி போகவில்லை அவர்கள் வந்து முகம் கொடுத்தார்கள் நல்லாட்சி ஒன்று உருவாக்க வேண்டும் இந்த பூமிக்கு மேல் நல்லாட்சி உருவாக வேண்டும் குட் கவர்னன்ஸ் வர வேண்டும் இந்த உலகத்தில் நல்ல ஒரு எக்கானமிக் சிஸ்டம் வர வேண்டும் இந்த நாட்டில் சட்டம் எல்லாருக்கும் ஒரே சட்டமாக இருக்க வேண்டும் ஒரு கோத்திரத்துக்கு ஒரு சட்டம் இன்னொரு கூட்டத்துக்கு ஒரு சட்டம் அப்படி அல்ல அனைவருக்கும் ஒரு சட்டம் இருக்க வேண்டும் சுகானம்மா இன்றைக்கு நாங்க குட் கவர்னன்ஸ் என்று இவைகளை எல்லாம் படிக்கிறோமோ அவைகள் அனைத்தையும் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் இப்படிப்பட்ட ஒரு நாடு இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இப்படிப்பட்ட ஒன்று வர வேண்டும் என்று சொல்லி அதற்கு மூசா சலாத்து வசலாம் அவர்கள் தன்னுடைய தாவா பிரச்சாரத்தில் அதையும் சேர்த்திக் கொண்டார்கள் அதனால் துன்புறுத்தப்பட்டார்கள் கஷ்டப்பட்டார்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள் சுபகானந்தா அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அவர்களை பற்றியும் தன்னை பற்றியும் இன்றைக்கு நடக்கிற அரசியல் மேடைகள்ல எப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைகள் போகுது என்ன பேசுறாங்க அதே மாதிரிதான் அதே தொணியில அதே பாணியில மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்தார் அதைத்தான் அல்லா சுபானுத்தாலா குரான் அப்படியே சொல்லுகிறான் சூரத்து ஜுஹருஃப் நாற்பத்தி மூணாவது சூறாவில ஐம்பத்தி ஓராவது ஆயத்திலிருந்து ஐம்பத்தி ஆறாவது ஆயத்து வரைக்கும் அல்லா சுபானுத்தாலா எப்படி பிரச்சாரம் செய்தான் எப்படி மேடையில பேசினான் மக்களுக்கு முன்னாலே எப்படிப்பட்ட அரசியல் செய்தான் என்பதை பத்தி அல்லா சுகானுத்தாலா மிக தெளிவாக சொல்லிவிட்டு எங்களுக்கு ஒரு புத்தியும் சொல்லுகிறான் இந்த நேரத்தில் அந்த புத்தியத்தான் நானும் நீங்களும் புத்தியாக படிக்க வேண்டும் எனக்கு உங்களுக்கு இருக்கிற பொறுப்பு என்ன ஏன் உங்களோட கடமை என்ன சுகானுமா அல்லா சுகானுத்தாலா சொல்லுகிறான் சுரத்து நாற்பத்தி மூணாவது சூறாவது ஐம்பத்தி ஓராவது ஆயிரத்து இதை கேட்டுட்டு போய் முடித்து விடாமல் குரான கொஞ்சம் பெருட்டி படியுங்கள் குரான் என்ன சொல்லுது அவர்களுடைய அவனுடைய கூட்டத்தாரை எல்லாம் ஒன்று சேர்த்தி அவர்களுடன் உரையாடுகிறான் பேசுகிறான் கலைக்கிறான் அவர் அவரை பத்தி மார்க்கெட்டிங் செய்தார் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு இந்த நாடு என்னுடையதுதானே இந்த நாட்டுக்கு நான் தானே கிங் இங்க இருக்கிற டெவலப்மெண்ட் எல்லாம் நான் செஞ்சது தானே எங்களை கட்சியால செஞ்சது நாங்க செஞ்சது இப்படி செஞ்சது என்று சொல்லி இன்றைக்கு சொல்லுவது போலவே புறாவனும் அப்படித்தான் சொன்னான் அலைசல் இபுல்கு மிசர் இந்த மிசர் நாட்டினுடைய அரசாங்கம் எனக்கு சொந்தம் இல்லையா இங்க இருக்கிற அனைத்தும் இங்க இருக்கிற எதுவரைக்கும் என்றால் ஓடக்கூடிய நதிகள் கூட இது நான் டெவலப் பண்ணினது என்னுடைய கட்டளை பிரகாரம் ஓடுகிறது நான் நினைத்ததுதான் இங்க நடக்கும் என்று சொல்லி தன்னை பத்தி முதலாவதாக பெருமிதம் கொண்டு கரைத்தான் இந்த கது நடக்குது இந்த கது நடக்கு அதுல முஸ்லீம் என்று வித்தியாசமும் இல்ல முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று வித்தியாசமும் இல்ல ஆண்கள் என்று வித்தியாசமும் இல்ல பெண்கள் என்று வித்தியாசமும் இல்ல பேசக்கூடிய அனைவரும் தன்னை உயர்த்தி பேசுவார்கள் நான் யாரு நான் இப்படிப்பட்டவன் நான் அப்படிப்பட்டவன் என்று சொல்லி பேசுவார்கள் அடுத்தது சொன்ன இரண்டாவது சொல் அல்லா சுபானத்துல சொல்லுகிறான் ஐம்பத்தி ரெண்டாவது ஆயத்தில் இவர் யாரு பூசாலை பார்த்து அட்ரஸ் பண்றான் சொல்றான் இவன் இழிவான ஒருவர் வாப்பில்லாத புள்ள என் வீட்டில் ஒரு அடிமையாக வளர்ந்தவர் இவர் எப்படிப்பட்ட ஒருவர் எனக்கு எதிராக வந்திருக்கிறாரு இவருக்கு என்ன செய்ய முடியும் இந்த கதை நடக்குதுதானே மேடையில ஏறி மற்றவனை தாழ்த்தி பேசுவது மற்றவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசுவது இவர் யாரு இவருக்கு என்ன இருக்குது இவருடைய வார்த்தை யாரு இவருடைய உண்மை யாரு எப்படி பிறந்தவர் சுபானம்மா இதை புறாவனும் அப்படித்தான் செஞ்சான் உலகத்துக்கு அல்லா சொல்றான் அரசியல் மேடைகள் இப்படித்தான் இருக்கும் அவன் என்ன சொன்னான் இவனை விட நான் நல்லவன் அடுத்த கண்டிடேட் சொல்ற நாங்க நல்லவர்கள் எனக்கு இந்த இந்த டேலண்ட் இருக்குது எனக்கு இந்த இந்த குவாலிட்டி இருக்குது வலா எக்காது யுபில் இவர் யார் தெரியுமா மூசா பேசவும் தெரியாது பேசின அவளுக்கு விளங்கவும் மாட்டாது அவருக்கு அவருடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் போதாது அவருக்கு லாங்குவேஜ் புளுவன்சி இல்லை என்று சொல்லி நாங்கள் சொல்லுவது போல சொன்னான் மூசாவை அம் பேசவும் பேசினா விளங்கவும் மாட்டாது இந்த இழிவான சுபானம்மா மூசா அலஹி சலாத்து அவர்களை ஒரு இழிவானவர் என்று சொல்லி சித்தரித்து பேசினான் இந்த கது நடக்குது இன்றைக்கும் அது நடக்குது அடுத்தது நாலாவது மூணாவது கருத்து சொல்லுகிறான் புறாவன் ஐம்பத்தி இரண்டாவது ஆயிரத்தி ஐம்பத்தி மூணாவது ஊடாக சொல்லுகிறான் என் அவர்கிட்ட பணம் இருக்குதா செல்வம் இருக்குதா அவர் பரம்பரை பணக்காரனா பணத்தை காணாதவன் சல்லிய காணாதவன் எப்படி செய்ய போறாரு நான் சல்லிக்காரன் என்னிடத்துல பணம் இருக்குது நான் ஒரு பிசினஸ் மேன் எனக்கு பணம் இருக்கு எனக்கு தெரியும் சல்லி எப்படி சம்பாதிக்கணும் சல்லி எப்படி கொண்டு வரணும் என்று இன்றைக்கு சொல்லுவது போலவே அன்றைக்கு சொராவனும் சொன்னாங்க இவரை தன்னை ஒரு ரசூலாக ஒரு நபியாக எனக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஆட்சி செய்ய போறார் என்று சொல்லுகிறாரே இவர்கிட்ட பணம் இருக்குதா இவருக்கு தங்கம் இருக்குதா அப்படி என்று சொன்னா தானே இவருக்கு தங்கமும் சேர்ந்து வந்திருக்கணுமே என்று சொல்லி மூசா அலை இஸ்லாத்துடைய பொருளாதாரத்தை வைத்து பணத்தை வைத்து அவரை மட்டம் தட்டி பேசுகிறார் நாலாவது சொல்லுகிறார் இவர் அல்லாவின் புறத்திலிருந்து தான் ரசூலாக வந்திருக்கிறாரே அல்லாவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபி என்று சொல்லுகிறாரே அல்லாவின் புறத்திலிருந்து உலகத்துக்கு வந்திருக்கிறார் நல்ல ஆட்சி ஒன்றை உருவாக்குவதற்கு என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்டவராக இருந்தார் ஏன் தனிய வந்தாரு மணக்குமார்கள் யாரும் சேர்ந்து வரையில்லையே மணக்குமார்கள் இருக்கிறாங்களா என்று சொல்லி மூசாலை சலாத்து அவர்களை எப்படி எல்லாம் கொச்சப்படுத்த இயலுமோ எப்படி எல்லாம் மட்டம் தட்ட இயலுமோ எப்படி எல்லாம் சுகானத இழிவுபடுத்த முடியுமோ அப்படி எல்லாம் இழிவுபடுத்தி பேசினான் இது யாரு செய்த பாவம் செய்த பாவம் மக்கள் செய்த பாவம் என்ன அரசியல் மேடையில பேசக்கூடியவர்கள் ஒரு நாற்பது பேர் இருக்கலாம் ஒரு நூறு பேர் இருக்கலாம் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க பல ஆயிரம் பல லட்சம் அல்ல ரெண்டையும் சொல்லுகிறான் பேசுறவன் தான் இப்படி பேசுவான் தன்னை உயர்த்தி பேசுவான் யாருக்கு எதிராக பேசுகிறானோ அவர்களை மட்டம் தட்டி பேசுவான் அதை சுபானல்லா அல்லா சொல்லுகிறான் அந்த கூட்டம் இருக்கிறதே என்ன தெரியுமா செஞ்சான் தந்த சமூகத்தை மடியனாக்கித்தான் இந்த தானே யாராவது ஒருத்தர் பேசினா கைதட்டி வரவேற்கிறோம் பேசுறவனுக்கும் தெரியும் நான் பொய் தான் பேசுகிறேன் கை தற்றவனுக்கும் தெரியும் பொய்க்குத்தான் நான் கை தற்றேன் குரான் இது குரான் செய்த வேல் என்னன்னா மக்களை மடத்த மடையனாக்கினான் மக்கள் அவனுக்கு வழிபட்டார்கள் விட்டு வழிபட்டார்கள் இன்றைக்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் சேர்ந்து என்ன சொல்ல போறாரு அதை கேட்கிறாங்க கைதட்டுறாங்க வரவேற்கிறாங்க அதுக்கு என்னெல்லாம் சொல்றாங்க சுபகானம்லா அல்லா சொல்லுகிறான் நீங்க செய்வது பெரும் பாவம் அவன் சொல்றது ஒரு பொய் அந்த பொய்ய ஆவன் ஆவதிப்பது அதை விட பெரும் பாவம் அதுக்கு கைதட்டி அதுக்கு இன்னும் ஒரு கட்டத்தில் அதை என்ன செய்வது தூக்கி விடுவது இன்னும் பெரிய பாவம் செய்த பாவம் மக்களை மடையனாக்கினான் மக்கள் அவருக்கு வழிபட்டார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னஹும் உனக்கு நான் புத்திய தந்திருக்கிறேன் சிந்திக்கிறதுக்கு புத்திய தந்திருக்கிறேன் யோசிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தருக்கு கொண்ட புத்திய கொடுத்துட வானம் உங்களோட தலையை இன்னமொத்தருக்கு கொடுத்துட வானம் நீங்க யோசிங்கோ நீங்க யோசிக்காம நீங்க சிந்திக்காம இன்னமத்தர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு நீங்க அதுக்கு கைதட்டினா இன்னகும் காணும் கௌமன் பாசத்தையும் நீங்க பாவிகள் என்று புறா சித்தரிக்கிறது அதுக்கு பிறகு அல்லா சொல்லுகிறான் அந்த மக்கள் அந்த பிராவுனுக்கு வழிபட்டு பிராவுனுடைய பேச்சுக்கு கைதட்டி பிராவுனுக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து அவனை தலைவனாக ஆக்கிவிட்டார்கள் பலம் ஆசூனா அவர்கள் எங்களுடைய கோபத்தை கிண்டி விட்டார்கள் அல்லா சொல்லுகிறான் எங்களுக்கு கோபம் வந்து விட்டது பேசினது எங்களுக்கு வந்த கோபத்தை விடவும் அவன் பேசியவைகளை நம்பி அதுக்கு வழிபட்டாங்களே அவர்களின் மீது எங்களுக்கு கோபம் வந்து விட்டது எங்களுக்கு அவர் எங்களை அவர்கள் கோபமாக்கி விட்டார்கள் எங்களுடைய கோபத்தை அவர்கள் வெளிப்படுத்தி விட்டார்கள் நாங்க அப்படியே அவங்க எல்லாரும் அழிச்சு போட்டோம் எல்லாரையும் அழிச்சு போட்டோம் நீங்க ஒரு நாளும் நல்லவர்களாக மாட்டீங்க உங்களுக்கு விமோசனம் கிடைக்க மாட்டாது உங்களுக்கு நரவு கிட்ட மாட்டாது ஏண்டா மற்றவன் சொல்ற பொய்க்கு கைதட்டி வரவேற்கிற சமூகத்துக்கு நாளும் விமோசனம் கிடைக்க மாட்டாங்க ஒரு நாள் கண் திறக்க மாட்டாங்க இது ஏந்த கருத்தல்ல குரானுடைய கருத்து குரான திரட்டுங்கள் கையில் எடுங்கள் படித்து பாருங்கள் குரான் மிக தெளிவாக சொல்லுகிறது ஒன்று அவன் பொய் சொல்லுகிறான் அந்த பொய்க்கு கைவட்டி வரவேற்று நாங்கள் கண்ணால கண்டோம் கண்ணால கண்டோம் இது கடந்த காலங்கள் எல்லாருமாக சேர்ந்து இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை சமூகம் இனவாதம் பிடித்த இனவாதத்தை கட்டிக் கொண்டிருந்த மனிதநேயமற்ற அரசியல்ல எந்த ஒரு அனுபவம் இல்லாத ஒருவனை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் என்ன நடந்தது அல்லாஹ் எப்படி சோதிச்சான் அல்லாஹ் எப்படி நாட்டு மக்களை சோதிக்க வைத்தான் அல்லாஹுடைய கோபம் பல வகையில் எங்களுக்கு வரும் பல வகையில் வரலாம் அவைகளை அனுபவித்திருக்கின்றோம் எனவே அன்புக்கு என் நண்பர்களே சகோதரர்களை மிக அன்பாக சொல்லுகின்றேன் பொய் சொல்லுவதை விடவும் பொய்யை வரவேற்று பொய்க்கு கைதட்டி பொய்ய பாராட்டுவது மிகப்பெரிய பாவம் என்பதை அனைவருக்கும் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் இதை சொல்லிவிட்டு கடைசியாக அல்லா சொல்லுகிறான் கூட்டத்துக்கு நடந்த வரலாறு இருக்கிறது அது நடந்து முடிந்த விஷயம் அது எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால இப்படி ஒன்று நடந்துச்சு என்பது உங்களுக்கு ஒரு வரலாறு ஆனா உங்களுக்கு இது ஒரு பாடம் இத நீங்க செஞ்சாலும் உங்களுக்கு இது திருப்பி கிடைக்கும் இத நீங்க செஞ்சாலும் இந்த பாவத்துக்கு நீங்க பங்காளியாக போவீங்க அந்த காலத்தில் நடந்தது தான் ஆனா அது முடிந்து விட்டது நினைக்கவாடம் இத உதாரணமாக உபமானமாக ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு நான் ஆக்கி வைத்திருக்கிறேன் எனவே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி குரான் மிக தெளிவாக மிக அழகாக எங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறது எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இந்த காலகட்டத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் முதலாவது நடவடிக்கை என்ன தெரியுமா ரப்பிடத்தில் கையேந்துங்கள் அல்லாஹுடத்தில் கையேந்துங்கள் எதுக்கு நான் இவ்வளவு நாளும் செய்த பாவத்துக்கு தௌபாவாக இவ்வளவு நாளும் செய்த பாவத்துக்கு தௌபாவாக வெறுமனை தொழுகையை கலா செய்வது மட்டுமல்ல பாவம் ஜகாத்தை கொடுக்காம இருக்கிறது மட்டுமல்ல பாவம் ஒரு பாவியை தூக்கி விடுவதும் பாவம் பாவியை தூக்கி விடுவது பாவம் பாவத்தை ப்ரொமோட் பண்ணுவது பாவம் மிக இறக்கமாக சொல்லுகின்றேன் மிக அன்பாக சொல்லுகின்றேன் இந்த விடயத்தில் முஸ்லீம் சமூகம் முதலாவது செய்ய வேண்டிய வேலை நாங்கள் பாவ மன்னிப்பு தேடி இறைவனின் பக்கமாக மீண்டு யா அல்லா கடந்த காலங்களில் நாங்கள் செய்த தவறை மன்னித்துக் கொள்வாயாக ஒரு நல்ல ஆட்சி எங்களுக்கு தந்தருள்வாயாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவாயாக இந்த நாட்டிலே நல்ல ஒரு சகவாழ்வை ஏற்படுத்தி வைப்பாயாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிறக்க இருக்கின்ற பாடசாலைகளில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவ மணிகளுக்கு நல்ல விழும்பியங்கள் நிறைந்த வேல்யூஸ் நிறைந்த குவாலிட்டி எஜுகேஷன் இந்த சமூகத்துக்கு தேவை இந்த நாட்டுக்கு தேவை இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு தேவை இதுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் இதுக்கு என்ன செய்யலாம் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே நாங்கள் ஹசரத் மூசா அலஹி ஹசரத் இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் மக்கா முக்கரமாவுக்கு மூணு துவா செய்தார்கள் மக்கா முக்கர்ரமாவுக்கு மூணு துவா செய்தார்கள் அந்த மூணு துவாவையும் எங்க நாட்டுக்கு நாங்க செய்யணும் எங்க நாட்டுக்கு நாங்க செய்யணும் சல்லாஹூ செல்லம் மதீனா மனோவராவுக்கு போனாங்க அதே மூணு துவாவை கேட்டார்கள் அதே மூணு துவாவை கேட்டார்கள் அல்லா அல்லா மதீனா மனோவராவுடைய தராசிலையும் மதீனா மனோவராவுடைய கொத்தி அதாவது ஈச்சம் பழத்தை நெருக்கிற அந்த அளவு அளவுகோல்லையும் வரக்கத்து செய்வாயாக சாகுல செய்வாயாக செய்வாயாக செய் அது பொருளாதாரம் துவா இப்ராஹிம் அலே சலாம் மக்கா முக்கர்ரமாவுல குடும்பத்தை விட்டுட்டு முதலாவது கேட்ட துவா ரப்பி ஆமினன் யா அல்லாஹ் பாதுகாப்பான இடமாக இந்த இடம் தாக்கி வைத்து விடுவாயாக சேஃப்டி நாங்க இருக்கக்கூடிய நாடு எங்களுக்கு சேஃப்டி எங்களுக்கு பாதுகாப்பு இங்க யாரும் யாரையும் அடித்து கல்லடித்து நெருக்குல போட்டு கடந்த காலங்களில் நடந்த வரலாறுகள் தெரியும் அப்படிப்பட்ட ஒன்று நடக்காமல் இந்த ஊரை பாதுகாப்பாக வைத்து விடுவாயாக என்று சொல்லி நாங்கள் துவா கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இரண்டாவது துவா கேட்டாங்க நல்ல ஒரு நிலையான பொருளாதாரம் எங்களோட மக்களுடைய பொருளாதாரம் நல்லதாக இருக்க வேண்டும் பலவருக்கமும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு என்னோட உம்மத்துடைய பொருளாதாரத்தை நிலையாக்கி வைத்திடுவாயாக நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி வைப்பாயாக மூணாவது துவா கேட்டார்கள் யாழ்லா இந்த உம்மத்துக்கு நல்ல ஒரு ஆசானை அனுப்பி வைப்பாயாக நல்ல ஒரு ஆசிரியர் கிடைத்தால் அந்த சமூகத்துக்கு நல்ல விரும்பியங்கள் நிறைந்த கல்வி கிடைக்கும் ரப்பனா ரசூலன் இப்ராஹிம் இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் கேட்டு துவா இது ரப்பனா ஒபாஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டார்கள் எனவே அன்புக்குரிய நண்பர்களே நானும் நீங்களும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டுக்கு துவா கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம் யா அல்லா ஒரு நல்ல ஒரு ஆட்சி ஏற்படுத்தி வைப்பாயாக பாதுகாப்பான சூழலை தருவாயாக நல்ல பொருளாதாரத்தில் நல்ல எழுச்சி ஏற்படுத்துவாயாக எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய சிறார்களுக்கு கல்வி கற்றுக் கொள்வதற்கான நல்ல ஒரு வெளியூ ஸ்பேஸ் நல்ல வெளியூ நிறைந்த விளிம்பியங்கள் நிறைந்த கல்வி கூடங்களை எங்களுக்கு அமைத்து தருவாயாக என்று சொல்லி நாங்கள் துவா கேட்க கடமை பெற்றிருக்கின்றோம் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அப்படிப்பட்ட ஒன்றே நானும் நீங்களும் செய்ய வேண்டிய முதல் கட்ட பணி இரண்டாவது பணி என்ன தெரியுமா தயவு செய்து சொல்லுகின்றேன் அன்பான இஸ்லாமியர்களே உங்களுடைய சுய லாபத்துக்காக வேண்டி உங்களுடைய சுய வருமானத்துக்காக வேண்டி உங்களோட சொந்த பிசினஸ் டெவலப் பண்ணுவதற்காக வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை நிறுத்திவிடுங்கள் ஏன் தெரியுமா காரணம் நீங்க செய்யும் பொழுது அது உங்களோட பேரோட போறது இல்ல அது முஸ்லீம் சமூகத்தோடைய தான் உங்களோட பேரு சேர்க்கப்படும் முஸ்லீம்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் முஸ்லீம்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் முஸ்லீம்கள் எதை செய்தாவது அவர்கள் சாதித்துக் கொள்வார்கள் முஸ்லீம்கள் லஞ்சம் கொடுப்பார்கள் கொடுத்தது ஒத்தர் கொடுத்தது ரெண்டு பேர் கொடுத்தது மூணு பேர் அவ்வளவு தான் ஆனா இருபது லட்சம் முஸ்லீம்களுடைய பேரும் சேர்ந்துதான் போகுது அதனால தயவு செஞ்சு இந்த முஸ்லீம்களுடைய பேரை பாதுகாப்பதை ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இது எல்லாருடைய கடமை எல்லாருடைய பொறுப்பு என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதியாக சொல்ல விரும்புகின்றேன் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே சல்லாஹம் அப்படிப்பட்ட ஒரு நாட்டை ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டு போனார்கள் எனவே மதீனா முனவராவில் இது மூடு இருந்தது பொருளாதாரம் பாதுகாப்பு மாஷா அல்லா நல்ல கல்விக்கூடங்கள் மதீனா உணவராவுடைய பள்ளிவாசல் ஒரு கல்விக்கூடமாக இருந்தது ஒரு ஜாமியா அங்க எல்லா வகையான கலைகளும் கற்பிக்கப்பட்டது அங்கதான் உமர் ரவி அல்லாஹத்தில் படித்தார்கள் அங்கதான் அபோஹுரேரா ரவி அல்லாஹு ஹதீசுடைய பாடம் படித்தார்கள் அப்துல்லா அப்பாஸ் ரவி அல்லாஹு அங்க தசீருடைய பாடம் படித்தார்கள் சுபானந்தா அன்னை ஆயிஷா சுத்தியா ரவி அல்லாஹு அங்கதான் ஹதீசுடைய பாடம் படித்தார்கள் எனவே மதீனா முனவராவுடைய பள்ளியும் எங்களுக்கு ஒரு உதாரணமான பள்ளி மதீனா முனவராவுடைய நகரமும் எங்களுக்கு ஒரு உதாரணமான நகரம் மதீனா முனவராவில் இருந்த பாதுகாப்பும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உதாரணம் அல்லாஹ் சுபானு தலா அப்படிப்பட்ட ஒரு நாடாக அப்படிப்பட்ட ஒரு பிரதேசமாக இந்த பிரதேசத்தை அல்லா ஆக்கி வைப்பானாக இந்த பிரதேசத்தின் எல்லா வகையான நலவுகளையும் அல்லா ஆக்கி வைப்பானாக யா அல்லா நல்ல ஒரு ஆட்சியை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து பாதுகாப்பு நிறைந்த அவமானங்கள் அற்ற உரிமைகள் பால்படுத்தப்படாத அனைவரையும் ஒரே விதமாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியை இந்த நாட்டில் ஏற்படுத்தி வைப்பாயாக அனைத்து வகையான கெடுபிடிகளை விட்டு நம் அனைவரையும் பாதுகாத்திடுவாயாக உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து